என்று அவர்களிடம் கோரப்பட்டால் தங்களுடைய தலைகளை திருப்பிக் கொள்கின்றார்கள் மேலும் இவர்கள் பெரும் ஆணவத்தால் வராமல் நின்று விடுவதை நீர் காண்பீர் நபியே நீர் இவர்களுக்கு பாவ மன்னிப்புக்காக இறைஞ்சினாலும் இறைஞ்சாவிட்டாலும் இவர்களை பொறுத்து சமம்தான் அல்லாஹ் இவர்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் பாவிகளான மக்களுக்கு அல்லாஹு ஒருபோதும் நேர்வழி காட்டுவதில்லை هُمُ الَّذِينَ يَقُولُونَ لَا تُنْفِقُوا عَلَى مَنْ عِندَ رَسُولِ اللَّهِ حَتَّى يَنْفَضُّوا وَلِلَّهِ خَزَائِنُ السَّمَاوَاتِ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَلَكِنَّ الْمُنَافِقِينَ لَا يَفْقَهُونَ يَقُولُونَ لَئِن رَّجَعْنَا إِلَى الْمَدِينَةِ لَيُخْرِجَنَّ الْأَعَزُّ الْأَعَزُّ مِنْهَا الْأَذَلَّ وَلِلَّهِ الْعِزَّةُ وَلِرَسُولِهِ وَلِلْمُؤْمِنِينَ وَلَكِنَّ الْمُنَافِقِينَ لَا يَعْلَمُونَ இவர்கள்தான் இவ்வாறு சொல்கிறார்கள் இறை தூதரின் தோழர்களுக்கு செலவு செய்வதை நிறுத்திவிடுங்கள் அதனால் அவர்கள் சிதறிப் போகட்டும் உண்மையில் வானங்கள் மற்றும் பூமியின் கருவூலங்கள் அல்லாஹுக்கே உரியனவாகும் ஆனால் இந்த நயவஞ்சகர்கள் பொறிந்து கொள்வதில்லை மேலும் அவர்கள் கூறுகின்றார்கள் நாங்கள் மதீனாவுக்கு திரும்பிச் சென்றால் எவர் கண்ணியமிக்கவரோ அவர் கேவலமானவரை அங்கிருந்து வெளியேற்றி விடுவார் ஆயினும் கண்ணியமானது அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் நம்பிக்கையாளர்களுக்கும் உரியதாகும் ஆனால் இந்த நயவஞ்சகர்கள் அறிவதில்லை يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله وَمَن يَفْعَلْ ذَلِكَ فَأُولَئِكَ هُمُ الْخَاسِرُونَ وَأَنفِقُوا مِمَّا رَزَقْنَاكُم مِّن قَبْلِ أَن يَأْتِيَ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ فَيَقُولَ رَبِّ لَوْلَا أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ قَرِيبٍ فَأَصَّدَّقَ فَيَقُولَ رَبِّ لَوْلَا أَخَّرْتَنِي أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ قَرِيبٍ فَأَصَّدَّقَ وَأَكُن مِّنَ الصَّالِحِينَ وَلَن يُؤَخِّرَ اللَّهُ نَفْسًا إِذَا جَاءَ أَجَلُهَا والله خبير بما تعملون இறை நம்பிக்கை கொண்டவர்களே உங்கள் செல்வங்களும் உங்கள் பிள்ளைகளும் அல்லாஹுவை நினைவு கூறுவதை விட்டு உங்களை அலட்சியத்தில் ஆழ்த்திட வேண்டாம் எவர்கள் அவ்வாறு செய்கிறார்களோ அவர்கள்தான் நஷ்டமடைந்தவர்கள் நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் உங்களில் எவருக்கேனும் மரண நேரம் வருவதற்கு முன்பாக மேலும் அந்த நேரத்தில் அவர் கூறுவார் என் அதிபதியே நீ எனக்கு இன்னும் சிறிது காலம் அவகாசம் அளிக்கக் கூடாதா நான் தான தர்மம் செய்வேனே நல்லோர்களில் ஒருவனாகி விடுவேனே ஆனால் ஒருவருக்கு அவர் செயல்படுவதற்கான அவகாசம் முடிவடையும் நேரம் வந்துவிட்டாலோ எந்த மனிதனுக்கும் மேலும் கால அவகாசத்தை அல்லாஹ் கண்டிப்பாக அளிப்பதில்லை மேலும் நீங்கள் என்னென்ன செய்து கொண்டிருக்கின்றீர்களோ அவற்றை அல்லாஹ் நன்கறிபவனாக இருக்கின்றான்